அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது மலக்குகள் அவரை சத்தமாக அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா எனும் பெயருள்ள மகவு குறித்து நன்மாராயம் கூறுகிறான் அவர் அல்லாஹுவிடம் இருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் கண்ணியமுடையவராகவும் ஒழுக்கநெறி பேணிய தூயவராகவும் நல்லோர்களில் இருந்தே நபியாகவும் இருப்பார் அவர் கூறினார் இறைவா எனக்கு எப்படி மகன் ஒருவன் உண்டாக முடியும்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 அவர்களுக்கு உரிய நற்கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுப்பான் நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமம் செய்வோரை நேசிக்க மாட்டான் நபியே நாம் உம்மீது ஓதி காட்டிய இவை நற்சான்றுகளை கொண்ட இறை வசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன அல்லாஹுவிடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆரமின் உதாரணம் போன்றதே அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் குன்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 இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை நிச்சயமாக மனிதர்களில் இப்ராஹீமுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் அவருடைய காலத்தில் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் அல்லாஹுவின் மீதும் இந்த நபியின் மீதும் நம்பிக்கை கொண்டோருமே ஆவார் மேலும் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான் வேதத்தை உடையோரில் ஒரு சாரார் உங்களை வழிகெடுக்க விரும்புகிறார்கள்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 உங்களுக்கு கொடுக்கப்பட்டதைப் போல வேறு ஒருவருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்றோ அல்லது அவ்வாறு வேதம் கொடுக்கப்பட்ட அவர்கள் உங்கள் இறைவன் முன் உங்களுடன் வாரிட்டு மிகைத்து விடுவார்கள் என்றோ நீங்கள் யோசிக்கிறீர்களா நிச்சயமாக அருட்கொடையெல்லாம் அல்லாஹுவின் கையிலேயே உள்ளது அதை அவன் நாடியோருக்கு வழங்குகின்றான் அல்லாஹ் விசாலமான கொடை அளிப்பவன் யாவற்றையும் நன்கறைபவன் அவன் தன் அருளை கொண்டு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 மூசா ஈசா இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் இருந்து அருளப்பட்டவற்றையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் அவர்களில் எவர் ஒருவரையும் பிரித்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் சரணடையும் முஸ்லீம்கள் ஆவோம் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடம் இருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது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 வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அல்லாஹுவுக்கே உரியவை தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கிறான் இன்னும் தான் நாடியவர்களை வேதனைப்படுத்தவும் செய்கிறான் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் கருணையாளன் ஈமான் கொண்டோரே ரெட்டித்துக் கொண்டே அதிகரித்த நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி இதை தவிர்த்துக் கொண்டால் வெற்றி அடைவீர்கள் தவிர நரக நெருப்பிற்கு அஞ்சுங்கள்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 அவர்களுடன் ரிப்பியூன்கள் என்னும் இறையடியார்களும் பெருமளவில் சேர்ந்து அல்லாஹுவின் பாதையில் போர் செய்தனர் எனினும் அல்லாஹுவின் பாதையில் ஏற்பட்ட துன்பங்களால் அவர்கள் தைரியம் இழந்துவிடவில்லை பலகீனம் அடைந்துவிடவும் இல்லை எதிரிகளுக்கு பணிந்துவிடவும் இல்லை அல்லாஹ் இத்தகைய பொறுமையாளர்களையே நேசிக்கின்றான் மேலும் எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாய் இருக்கச் செய்வாயாக நிராகரிப்பவர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்பதை தவிர இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர் கூறியது வேறதும் இல்லை ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தில் நன்மையும் மறுமையின் மிக அழகிய நன்மையும் கொடுத்தார் இன்னும் அல்லாஹ் நன்மை செய்யும் இத்தகையோரையே நேசிக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே நிராகரிப்பவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடந்தால்